الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إني مهاجر إلى ربي وقال النبي صلى الله عليه وسلم الحجرة تهدم ما كان قبله او كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானபு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபஅ தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே மூன்று ஹிஜரத்தின் முத்தான படிப்பினைகள் என்றொரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு ஒரு தியரி உண்டு அக்கிரமங்கள் எல்லை கடக்கிற பொழுது குப்பார்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது ஆதம் காலத்திலிருந்து ரசூலுல்லாவுடைய காலம் வரை அல்லாஹ் பயன்படுத்தியது ரெண்டு முறைகளைத்தான் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளையும் ரசூலுடைய கட்டளைகளையும் ஏற்க மறுக்கிறார்களே அவர்களை அல்லாஹ் ஒன்று அழித்து விடுவான் காற்றால் அளித்திருக்கிறான் பஞ்சபூதங்களால் நெருப்பால் நீரால் கல்மாரி மழையை கொடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழிப்பான் சமுதாயத்தை அழிப்பது பெருமானாருக்கு விருப்பத்தை வழங்காது நாயகத்தினுடைய உம்மத்தில் யாரை அழிச்சாலும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை பெருமானாருக்கு கிடையாது அதனால் அல்லாஹ் இரண்டாவது வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார் ஒன்று அல்லாஹ் அதாவை கொடுத்து அளிப்பான் அல்லது நபியையும் நபியை கொண்டு ஈமான் கொண்டவரையும் நீங்கள் ஊரை விட்டு ஹிஜரத்து செய்து விடுங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஊருக்கு செல்லுங்கள் அல்லது அல்லாகவே இந்த ஊர் பிடித்தமான ஊர் இங்கே செல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைப்பார் அல்லாஹுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தான் ஒன்று அதாவை கொடுப்பான் அல்லது வேறு ஊருக்கு அனுப்பி வைப்பான் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழைவ செல்லும் அந்தவர்களுக்கு மக்காவாசிகள் கொடுத்த தொல்லைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அபூஜகில் எந்த அளவிற்கு தொல்லை கொடுத்தான் வரலாறு சொல்கிறது பெருமானா செல்லல்லாக அழைவ செல்லும் அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது நான் பாறையை தூக்கி போடுகிறேன் பானங்களை தூக்கி போடுகிறேன் என்று கல்லை தூக்கி கொண்டு வருவான் வரலாறு சொல்லும் கூடியிருக்கிற எல்லா தோழர்களிடத்திலையும் சொல்லுவான் இன்றைக்கு முகம்மதினுடைய சேற்று குளோஸ் முகம்மதினுடைய தலையில் நான் போடுகிறேன் முகம்மதை பார்ப்பவர்கள் எல்லாம் முகம்மதின் சூனியத்தால் முகம்மது வென்று விடுகிறார் வார்த்தை ஜாலங்கள் முகம்மது இடத்திலே உண்டு முகம்மது இடத்திலே இலக்கணத்தால் இலக்கியத்தால் பேசி ஜெயித்து விடலாம் என்று நினைத்தால் அந்த முகம்மது பேச்சால் அத்தனை பேர்களையும் அடக்கி விடுகிறார் இந்த அபூஜகளிடத்திலே அவனுக்கு பேர் அபுல் ஹிக்கம் ஞானியின் தந்தை நடத்த அவனுக்கு பேரு இந்த அபூஜகளிடத்திலே அவனுடைய அபு அபுல் ஹிக்கமினிடத்திலே அந்த முகம்மதினுடைய பாட்சா பழிக்காது என்று எண்ணி பெரிய பாறையை கொண்டு செல்ல எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவர் செல்லும் சஜிதாவில் இருக்கிறார்கள் கல்லை தூக்கி போடலாம் என்று போனவன் திரும்பிக் கொண்டு கல்லை கையிலே விடுத்துக் கொண்டு ஓடுகிறான் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அபூஜகில் என்ன ஆனது எல்லோரிடத்திலேயும் என்னுடைய ஆற்றலை காட்டுகிறேன் அப்படி இப்படி என்று சொன்னாய் அந்த முகம்மதின் மீது பாறையை போடுகிறேன் என்று கல்லை வேறு தூக்கிக் கொண்டு சென்றாய் அதே கல்லோடு திரும்பி ஓடுகிறாயே என்ன காரணம் நான் கல்ல போடலாம் தான் நினைச்சு போனேன் ஆனால் அங்கு ஒரு மனிதன் பெரிய வாழை வைத்துக் கொண்டு எனக்கு பக்கத்தில் நெருங்கினால் வெட்டி விடுவேன் என்று துரத்துகிறாரே இந்த முகம்மது பெரிய தூணியக்காரன் என்றால் ஒருவர் துரத்துகிறார் என் தலையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த ஓட்டம் ஓடினேன் என்றான் அபூஜகில் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எடுத்துக்கொண்டார் நாயகத்தின் தோழர்களுக்கும் கடுமையான தண்டனைகள் வேதனைகள் கொடுக்கப்படுகிற பொழுது அபூ ஹயாத்தாக இருக்கிற காலம் பெருமானாரிடத்திலே சொல்லுவார் இவர்கள் கொடுக்கிற வேதனைகளை பார்த்து என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் அருகில் இருக்கிற அபிசீனியா நாட்டு மன்னர் நச்சாசி அபிசீனிய மன்னன் நச்சாசி நடுநிலை சிந்தனையாளர் நியாயமானவர் அங்கே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் செல்லல்லாம அழைவ செல்ல அவர்கள் பனிரெண்டு பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அதுல மூணு ஜோடிகள் உஸ்மான் அலி அல்லாஹுத்தாலா அவர்களுடைய மனைவி அண்ணன் பெருமானாரினுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு செல்லத்தின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட உம்மு செலமா அபு செலமா பெருமானாரின் மீது வாதத்தை செலுத்தக்கூடிய ஆமிர் இப்னு அவர்களுடைய மனைவி லைலா அவர்களோடு சேர்த்து ஜுபைர் இப்னு அவாம் செல்கிறார்கள் முஸ்தபி இப்னு உமைர் செல்கிறார்கள் உஸ்மான் இப்னு மதுஊன் செல்கிறார்கள் சாதி இப்னு அபி வக்கா செல்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள் இப்படி 12 பேர்கள் செல்கிறார்கள் முதல் பயணம் அபிசீனியாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய பயணத்தில் சென்றவர்கள் 12 பேர்கள் இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள் செல்லுகிற பொழுது லைலாவும் ஆமீர் இப்னு ரபீஆவும் செல்கிறார்கள் லைலாவை உமர் அலி அல்லாஹ் பார்க்கிறார்கள் உமர் அலி அல்லாஹ் இஸ்லாத்துக்கு அப்ப வல்ல உமர் அலி அல்லாஹ் தஆலா லைலாவை பார்த்து சொன்னார்கள் லைலா எங்கே செல்கிறாய் உங்க தொல்லை தாங்க முடியாம தான் ஊரை விட்டே போகலாம் என்று இருக்கிறேன் பொதுவாகவே பெண்களுக்கு வீரம் ஆண்களை விட கொஞ்சம் அதிக மரபுலகத்திலே அன்றும் சரி இன்றும் சரி உங்களின் தொல்லை வாங்காமல் தான் நான் புறப்படுகிறேன் உமரணி அல்லாஹுத்தலா லைலா உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேனா என் வீட்டுக்கு அருகில் வாழக்கூடிய லைலா ஆமிர் ஆமிர் என்னுடைய உற்ற தோழன் நான் சொல்லிக் கொடுப்பேனா என்றெல்லாம் பேசுவதை பார்த்து லைலாவுக்கே இரக்கம் வந்து விட்டது தன்னுடைய கணவன் ஆமிரிடத்திலே உமர் அலி அல்லாஹுத்தலா இந்த உமரிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்வார் போல் தெரிகிறது அதனால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாமா என்று இரண்டு பேர்களும் மஷூரா செய்து முடிவு செய்து உமர் அலி அல்லாஹ் போய் சொல்ல உமர் அலி அல்லாஹ் சொன்னார்களாம் என் கழுதை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன் என்றார்கள் என் கழுதை ஈமான் கொள்ளட்டும் ஈமான் கொள்கிறேன் ஏற்கிற மனம் வரவில்லை பனிரெண்டு பேர்கள் மட்டும் புறப்படுகிறார்கள் படகிலே இரண்டு படகிலே ஏறி புறப்பட்டு செல்கிறார்கள் இது மக்காவாசிகளுக்கு தெரிகிறது பிடித்து வந்து விடலாம் என்று ஓடுகிறார்கள் அவர்கள் கையிலே கிடைக்கவில்லை பனிரெண்டு பேர்களும் அபிசீனியாவுக்கு சென்றிறங்குகிறார்கள் அற்புதமான நாடு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற அலைஹி வஸல்லம் சுபுகு தொழுகை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சூரத்துன் நஜுமை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் குரான்ல ரொம்ப அழகான சூறாக்களில் ஒன்று சூரத்துன் நஜும் ஓத ஓத இன்பத்தை கொடுக்கும் சூறா சூரத்து நஜுமை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள் அப்புறம் லாத் வல் உஸ்ஸா வ சாலிசத்தில் உக்ரா என்று வருகிற பொழுது இபிலிஸ் பெருமானாரினுடைய குரலில் பெருமானாரினுடைய குரலில் குறைசிகள் எல்லாம் அருகில் அமர்ந்திருக்கிற பொழுது நாயகத்தினுடைய குரலை போன்று ஒரு குரலில் ஓதுகிறார் தில்கல் என்ன பொருள் லாத்து உஸ்ஸா கடவுள்கள் பேர் இதனுடைய பரிந்துரைகளை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான் முகமது நம்முடைய கடவுள் லாத்தை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய கடவுள் உஸ்ஸாவை ஏற்றுக்கொண்டார் என்று எல்லோரும் வருகிறார்கள் சைதா கொண்டு போய் எல்லா காதலையும் போட்டான் முகம்மதே நம்முடைய கடவுளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று எல்லோரும் வந்து அந்த ஆயத்துல சஜிதாவுடைய ஆயத்து வரும் பெருமானா சஜிதா செய்கிறார்கள் இவர்களும் சஜிதா செய்கிறார்களாம் என்ன முகமது ஏற்றுக்கொண்டார் என்னவா அதனால் எல்லோருமே சஜிதா செய்கிறார்கள் முஸ்லிம்களுக்கெல்லாம் ஏக சந்தோஷம் இவங்க அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா முஸ்லீம் ஆயிட்டான் போல தெரியுது எல்லாம் நம்ம கூட சேர்ந்து செய்யதா செய்யலாம் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் குஃபார்களுக்கு எல்லாம் லாத்து உசாவை முகம்மதும் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார் இரண்டு பேர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் கீழே குனிய முடியாத வலீத் முகீரா அபு உஹைஹா இரண்டு பேர்கள் கிளமா கீழ முடியா கீழே குனிய முடியாத இரண்டு கிழவர்கள் மண்ணை எடுத்து கொடுக்க சொல்லி கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நெற்றிக்கு முன்னால் வைத்துக் கொண்டு சஜிதா செய்தார்களாம் சஜிதா செய்து விட்டு சொன்னார்கள் இந்த முகம்மதுக்கு இறைவன் நேர்வழி காட்டி விட்டான் இவங்க முகமதுக்கு நேர்வழி காட்டுறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வசனத்தை இறக்குகிறான் இபிலிஸ் செய்த சேட்டையின் காரணமாக இவர்கள் எல்லாம் இவ்வாறு செய்து விட்டார்கள் இந்த செய்தி அபூசீனியாவுக்கு செல்கிறது அங்கு போய் இபிலிஸ் எப்படி போட்டான்னா குஃபாரை குறைஷ் மக்காவில் இருக்கிற எல்லா குறைஷிகளும் முஸ்லிம் ஆயிட்டான் அதனால் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் செய்தியை கிளப்பிட்டான் அங்கு சென்ற பனிரெண்டு பேர்களும் திரும்ப வருகிறார்கள் மக்கமா நகரத்திற்கு தன்னுடைய தாய் பூமியை சந்திக்கலாம் என்று ஆவலோடு வருகிறார்கள் மக்காவுக்குள்ளே நுழையலாம் என்று இருக்கிற பொழுது ஹினானா கபீலாவாசிகள் மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக வெளியே வருகிறார்கள் அவர்கள் இடத்திலே கேட்டார்கள் அல்ஹம்துலில்லா எல்லோரும் முஸ்லிம் ஆகிவிட்டார்களா என்று கேட்கிற பொழுது அப்படி யார் சொன்னது யாரும் ஆகவில்லை இன்னும் தொல்லைகளும் துன்பங்களும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்ன அவர்கள் மீண்டும் அபிசீனியாவுக்கே சென்று விடுகிறார்கள் சில தினங்களுக்கு பிறகு குஃபார்களினுடைய மக்கா குறைசிகளுடைய அக்கிரமங்கள் அதிகரிக்கிற பொழுது எண்பத்தி ரெண்டு பேர்கள் சேர்ந்து மீண்டும் பயணம் செய்கிறார்கள் அபிசீனியாவும் பெண்கள் சிறுவர்கள் உட்பட எண்பத்தி ரெண்டு பேர்கள் அபுசீனிய மன்னன் அடைக்கலம் கொடுக்கிறார் அமரிமுன் ஆஸ் மக்காவினுடைய எல்லா தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து வீரத்தின் விளைநிலம் அம்முறை தவிர வேறு யாரும் கிடையாது அம்ரு வாளை எடுத்து விட்டார் பல தலைகளை பார்க்காமல் அமுரினுடைய வாள் தன்னுடைய உரைக்குள்ளே செல்லாது இந்த அமுரிடத்திலே ஏகபோகமான அன்பளிப்புகளை கொடுத்து அரசரை போய் பார்க்க போகணுமா இல்லையா அதனால அரசரை பார்ப்பதற்கு அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் விதவிதமான அன்பளிப்புகள் அமருபிடுலாஸ் அன்பளிப்புகளை கொண்டு செல்கிறார் நஜ்ஜாசி மன்னரிடத்திலே சென்றார் எங்கள் கூட்டத்தை சார்ந்த அரபுகள் இங்கு தங்கி இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார் அரபுகள் எல்லாம் அழைக்கப்படுகிறார்கள் இந்த பக்கம் அமருபுல் ஆஸ் அவர்களை பற்றி குறை சொல்லுகிறார் எங்களுடைய தாயையும் தகப்பனையும் விட்டு பிரித்தவர்கள் இவர்கள் புதிய மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வரிசையாக பேச நஜ்ஜாசி மன்னன் உங்களிலிருந்து யாராவது கொஞ்சம் பேசுங்களே என்று சொல்லுகிற பொழுது அஞ்சா நெஞ்சம் கொண்ட அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா எழுகிறார்கள் நஜ்ஜாசி மன்னருக்கு முன்னால் சென்றார்கள் எங்கள் மார்க்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எங்கள் நபியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எங்கள் வேதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு ஒன்றும் பேசவில்லை சூரத்துல் மரியமை ஓதி காட்டுகிறார்கள் அவர் கிறிஸ்துவ அரசர் சூரத்துள் மரியமை காட்ட கிறிஸ்துவ மதத்தில் மறைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் மறைத்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈசா இஸ்லாம் சார்பாக மரியம் இஸ்லாத்தின் சார்பாக அவர்களுடைய தாயார் அண்ணா சார்பாக குரான் கூறுகிற இந்த செய்தியை கேட்டவுடன் இவர் தலை குனிகிறார் சஜிதா செய்கிறார் நஜ்ஜாசி மன்னர் அமரிபுல் ஆசிடத்திலே கொண்டு வந்த அத்தனை அன்பளிப்புகளையும் திரும்ப கொடுத்துவிட்டு நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன் அந்த முகம்மதை நான் கண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்கள் சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்லி அமரிபுல் ஆசையை அனுப்ப அவர் தலை குனிந்து வருகிறார் அமரிபுல் ஆஸ் இரண்டு அபிசீனிய பயணங்கள் நடக்கிறது பத்தாண்டு காலம் நிம்மதியாக அங்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு சிலர் மீண்டும் உம்மு சலமா அபு சலமாவை போன்றவர்கள் மீண்டும் மக்காவிற்கு வந்தார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் அபிசீனியாவுக்கு சென்ற உஸ்மான் அலி அல்லாஹு தாலா மீண்டும் மக்காவுக்கு வருகிறார்கள் சொந்த ஊருக்கு வருகிற பொழுது அடைக்கலம் வேண்டும் என்று சொல்ல வலீத் என்ற வலீத் இப்னு முகைரா நண்பர் அவரிடத்திலே அடைக்கலம் கேட்க வா குறைசிகளிடத்திலே அழைத்துச் செல்கிறேன் உனக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று உஸ்மான் அலி அல்லாஹுவை காபாவுக்கு அழைத்துச் செல்ல அங்க லபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவாளியும் இருக்கிறார் லபீர் என்ற அறிவாளி உஸ்மானை பார்த்து சொன்னார் அல்லா அல்லாஹ் அல்லாத எல்லாம் அழிந்து போகக்கூடியது குள்ளு செய்கின் மகள் அல்லாஹு பாக்கி அல்லாஹ் அல்லாத எல்லா வஸ்துக்களும் அழிந்து போய்விடும் நீங்கள் சொல்லுகிற மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று காபாவிலே எல்லா குறைசுகளுக்கு முன்னால் லபீத் உண்மையை எடுத்து சொன்ன காரணத்திற்காக லபீதை அறைகிறான் ஒரு கயவன் உஸ்மான் அலி அல்லாஹு தாலாவையும் அடிக்கப்படுகிறது உஸ்மான் அலி அல்லாஹுத்தாரா வலிது வலிதுபுனு முகைராவை பார்த்து சொன்னார்கள் நீ அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு அடிவாங்கித்தான் கொடுத்திருக்கிறாய் உன்னுடைய அடைக்கலம் எங்களுக்கு தேவையில்லை என்று மீண்டும் அபிசீனியா செல்லுகிறார்கள் பிறகு அபூ தாலிப் அலி அல்லாஹுத்தாரா அபு அபூ தாலிபின் மூலமாக மக்கமா நகரத்திற்கு வந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது ஆக இரண்டு அபிசீனிய பயணங்களை சகாபாக்கள் மேற்கொள்ளுகிறார்கள் இருந்த போதிலும் மக்காவிலே தங்கியிருக்கக்கூடிய மக்காவினுடைய சகாபிகளுக்கு கடும் தொல்லை கொடுக்கப்படுகிறது சகாபிகள் எல்லாம் பெருமானாரிடத்திலே சென்று கேட்டார்கள் நபியே நாயகமே நபியே நாயகமே வேறு ஏதாவது ஊருக்கு ஹிஜரத்து செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்களுக்கு இப்பொழுதுதான் எசிரிவை காட்டப்படுகிறது மதீனாவை காட்டப்படுகிறது நாயகம் செல்லல்லாஹு அழிவு செல்லத்திடத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய தோழர்களை அனுப்பிவிட்டு சொல்லிவிட்டு நீங்களும் மதீனாவிற்கு செல்லுங்கள் மதீனாதான் இனி இஸ்லாத்தின் மர்க்கஸ் மதீனாதான் இனி இஸ்லாத்தினுடைய கேந்திரம் அதனால் நீங்கள் மதீனாவிற்கு புறப்படலாம் என்ற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் இப்பொழுதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு பாண்பான அனுமதி நமக்கு கிடைத்து விட்டது நீங்கள் புறப்படலாம் என்று சொல்ல மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிற சகாபாக்கள் புறப்படுகிறார்கள் அதில் முதலாவதாக ஹிஜரத்திற்கு புறப்பட்டவர்கள் அபூ சலமா உம்மு சலமா முதல் முதல் மகாஜர் மக்கா டு மதீனா செல்லுகிற பொழுது மக்காவை விட்டு வெளியே செல்லுகிறார்கள் உம்மு சலமாவின் குடும்பத்தார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் கொண்டாட்டியை பிடிச்சுக்கிறாங்க பிள்ளைகளை பிடித்துக் கொள்கிறார்கள் ஸ்தலமா செல்வதாக இருந்தால் செல்லட்டும் உன்னை அனுப்ப முடியாது நாம இருந்தால் என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என் மனைவி இல்லாம நான் போக மாட்டேன் ஆனால் உம்மு செலமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இறந்தாலும் பரவாயில்லை நான் இங்கே இருந்து கொள்ளுகிறேன் நான் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் செல்லுங்கள் ஹுமான் நபிகள் கோமானுக்கு வலதுகரமாக நீங்கள் இருக்க வேண்டும் வலது பக்கமாக இருக்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் செல்லுங்கள் மதினாவிற்கு அபு சலமா மதீனாவுக்கு புறப்படுகிறார் ஒரு வருட காலம் உம்மு சலமாவுக்கும் குழந்தைகளுக்கும் சரியான உணவில்லை கஷ்டங்கள் பல கொடுக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு எஜிரத்து செய்யலாம் என்ற அனுமதி கொடுக்கப்படுகிறது ஒரு ஆண்டுக்கு பிறகு தனியாக புறப்பட்டு செல்லுகிற பொழுது காபிராக இருக்கிற காபிர்களின் உள்ளத்திலேயும் முஸ்லிம்களின் உள்ளத்திலேயும் ஈரம் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் உஸ்மான் இப்னு தல்ஹா பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறார் இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா வருகிறார் ஒட்டகத்திலே அம்மா எங்கே செல்லுகிறாய் உம்மு சலமா என்று கேட்கிற பொழுது ஹிஜாபுடைய வசனம் எல்லாம் இறங்காத காலம் எங்கே செல்லுகிறாய் உம்மு சலமா என்று கேட்க நான் மதீனாவிற்கு செல்லுகிறேன் அவர் வருகிறார் ஒட்டகத்தை பிடித்து வருகிறார் ஒட்டகத்தை பிடித்து வருகிறார் நாணயத்தோடு நடந்து வருகிறார் பெண் பிள்ளைகள் இல்லையா அதனால் முன்னால் இவர் இழுத்துச் செல்வார் திரும்பி கூட பார்க்கவில்லை மதீனா வரை மூன்று நாள் பயணம் இரவு நேரம் வருகிற பொழுது தூரத்திலே சென்று தங்கிக் கொள்வார் உம்மு சலமாவும் அவர்களுடைய குழந்தைகளும் தனியாக இருப்பார்கள் பிறகு அழைத்துச் சென்று மூன்று நாளைக்கு பிறகு முகம்மது இடத்திலே பெருமானார் இடத்திலே ஒப்படைத்து விட்டு திரும்பி வருகிறார் ஹுமான் நபிகள் கோமான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள் ரபுல் ஆலமீனே ரபுல் ஆலமீனே இவர் முஸ்லிக்காக இருந்தும் கூட காபிராக இருந்தும் கூட இந்த பெண்ணுக்கு உதவி செய்த இவரின் உள்ளம் எனக்கு வேண்டும் ரப்பே இவரின் உள்ளம் எனக்கு வேண்டும் ரப்பே உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள் பெருமானார் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி எட்டிலே அவர்களும் ஈமான் கொண்டார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது முதல் முதலில் ஹிஜரத்தை செய்த குடும்பம் உம்மு சலமா அபு சலமாவின் குடும்பத்தார்கள் தான் ஹிஜரத்தை செய்கிறார்கள் பெருமானார் இரண்டாவதாக முஸ் அபிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள் முஸ்ஹப் ஈமான் கொண்டவர்கள் மதீனா செல்கிறார்கள் ஏற்கனவே அங்கு நக்கபத்தே ஊலா அக்கபத்தே ஊலா அக்கபத்தே தானியா மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஈமான் கொண்டு மதினாவில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு குரானை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் அதனால் முதலில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று முஸ்அப் இப்னு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் முதல் முதலிலே குபாவிலே மஜீதை ஏற்படுத்தி ஜுமா தொழுகையை நடத்தியவர்கள் முஸ்அப் தான் நடத்துகிறார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறார் மூன்றாவதாக அப்துல்லாஹ் மக்காவில் இருந்து ரலியல்லாஹு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு செல்கிறார்கள் அப்துல்லா அப்துல்லாஹ் இப்னு எல்லாம் குடும்பத்தோடு செல்கிறார்கள் இந்த அபு சுஃபியான் இவர்கள் குடும்பத்தோடு செல்வதை பார்த்துவிட்டு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு சொத்துக்கள் அத்தனைக்கும் எவ்வளவு வீடு இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு சொத்துக்கள் அத்தனையும் தன்னுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்து விடுகிறார் நீங்கள் மக்காவை விட்டு சென்றால் உங்கள் சொத்துக்களுக்கெல்லாம் நான் அதிபதி என்கிறார் பொதுவாகவே ஊரை விட்டு போனா தாதாவுக்கு கொண்டாட்டம் ஊரா வீட்டு சொத்தை தான் சொத்தாக மதிக்கிற பண்பாடு இன்றைக்கு மட்டுமல்ல அன்றைக்கும் இருந்தது அபு சுபியான் அப்துல்லாஹ் இப்னு அல்லாவினுடைய அல்லாஹ்வினுடைய குடும்பத்தின் சொத்துக்கள் முழுவதையும் எடுத்துக்கொள்ள சொத்தா அன்னலா சொத்தா அண்ணலா என்று எண்ணி பார்க்கிறார்கள் அப்துல்லாஹி ஜஹர் அலி அல்லாஹு தஆலா நாமாக இருந்தால் எதை தேர்ந்தெடுப்போம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் தன்னுடைய சொத்துக்களை விட்டு தன்னுடைய வீடு வீடு மக்களை விட்டுவிட்டு அப்துல்லாஹி இப்னு அலி அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புறப்பட்டு செல்கிறார்கள் குடும்பத்தோடு சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அப்துல்லாஹி இப்னு ஜஹ்ஷ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டுக்கு பகரமாக சிறந்த வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் அபு சுஃபியான் இங்கிருந்து கொண்டு மக்காவில் நடப்பதை பெருமானார் பேசுகிறார்கள் மதீனாவில் இருந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது அவர் போய் சேர்ந்துட்டாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷர் தஆலா மூன்றாவதாக ஹிஜ்ரத் செய்கிறார்கள் குடும்பத்தோடு நான்காவதாக உமரே பாரூக் ரலி அல்லாஹு தாலா இந்த ஹிஜ்ரத் செஞ்ச ஆளுகளே கொஞ்சம் வித்தியாசமானவங்க உமர் ரலி அல்லாஹு எல்லோரும் ரகசியமாக காவிர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று இரவு நேரத்திலே பயணத்தை தொடர்ந்தார்கள் ஆனால் உமரே பாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்படி செய்யவில்லை பகலிலே நேர காபாவுக்கு சென்றார்கள் வாழை எடுத்து தொங்க விட்டுக் கொண்டு காபாவை ஏழு சுட்டு சுற்றினார்கள் ஏழு சுட்டு சுற்றிவிட்டு மக்காமே இப்ராஹிமிலே ரெண்டு ரக்காத்தை தொழுகிறார்கள் தொழுது விட்டு தன்னுடைய வாழை எடுத்து காபாவின் மீது வைத்து அதற்கு பிறகு குறைச்சிகளை பார்த்து காட்டுகிறார்கள் யாருக்காவது நெஞ்சிலே தைரியம் இருந்தால் யாராவது அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவனாக இருந்தால் நான் ஹிஜ்ரத்திற்கு போக போகிறேன் மதினாவிற்கு செல்லப் போகிறேன் யார் யாரினுடைய நெஞ்சிலே துணிச்சலும் யாரினுடைய நெஞ்சிலே வீரமும் இருக்கிறதோ என்னை வெட்டிக் கொள்ளலாம் போர் செய்து நான் செல்வேன் அபூஜகிலுக்கு கூட தைரியம் வரவில்லை உமர் இந்த ஊரை விட்டு தொலைஞ்சா போதும் என்று எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்கள் புறப்படுகிறார்கள் இந்த நேரத்திலே உமரோடு சேர்ந்து உமர் புறப்பட்டு விட்டார் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று ஐயாசும் ஹிஷாமும் புறப்படுகிறார்கள் ஐயாசும் ரபிஆ ஹிஷாம் இரண்டு பேர்களும் உமரே நானும் உங்களோடு ஹிஜரத்திற்கு வருகிறேன் என்று இரண்டு பேர்களும் புறப்படுகிறார்கள் புறப்பட்டு உமர் அலி அல்லாஹு மதினாவின் எல்லையை தாண்டுகிற பொழுது அபூஜகில் வருகிறான் ஹிஷாம் ஐயாஷ் உங்களுடைய தாய்மார்கள் குறிப்பாக ஐயாசை பார்த்து சொல்லுவான் யார் உன்னுடைய தாய் பசித்திருக்கிறாள் சாப்பிடாமல் அவர் உயிர் போக போகிறது அதனால் நீ மக்கா வந்துவிடு உங்களை மதினாவிற்கு செல்ல நான் தடுக்கவில்லை மதினாவிற்கு செல்ல நான் தடுக்கவில்லை தாராளமாக நீங்கள் மதினாவிற்கு செல்லலாம் ஆனால் உன் தாயை காப்பாற்றி விட்டு செல் என்று சொல்ல உமர் அலி அல்லாஹு சொல்லுவார்கள் அபூஜகிலின் கற்பனைகள் இது அபூஜகில் பொய் சொல்லுகிறான் நீ செல்லாதே ஐயா உனக்கு கடுமையான தண்டனைகளை அவர்கள் வழங்கப் போகிறார்கள் யார் வேண்டாம் என்று சொல்ல யாஸ் மனம் மாறவில்லை என் தாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என் தாயை காப்பாற்றி விட்டு வருகிறேன் உமரே நீங்கள் செல்லுங்கள் ஐயாசும் ஐயாசும் ஹிஷாமும் தாய்க்காக வேண்டி மீண்டும் திரும்புகிறார்கள் மீண்டும் திரும்புகிறார்கள் உமரலி அலி அல்லாஹு மீண்டும் அடைக்கிறார்கள் என்னுடைய விரைவு வாகனம் இருக்கிறது ஒட்டகம் இருக்கிறது கையிலே வைத்துக் கொள் ஐயா இவன் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தால் இதை கொண்டு நீங்கள் தப்பித்து விடலாம் இந்த ஒட்டகையை பிடிக்கிற தைரியம் இதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கிற தைரியம் அபூஜகிலின் எந்த ஒட்டகத்திற்கும் கிடையாது ஐயா உமர் வளர்த்த ஒட்டகத்திற்கும் உமரின் வீரம் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் உமருக்கு மட்டுமல்ல உமர் தொட்ட பொருள்களுக்கும் உமர் வளர்த்த பொருள்களுக்கும் கூட வீரம் இருந்தது என் ஒட்டகை உன்னை காப்பாற்றும் நீ இதை எடுத்துக்கொண்டு செல் ஐயா என்று சொல்ல வேண்டாம் என்று அபூஜகிலை நம்பி மக்காவிலே நுழைகிறார்கள் இரண்டு பேர்களையும் தூணிலே கட்டி வைத்து உதைக்கிறான் அபூஜகில் தூணிலே கட்டி வைத்து உதைத்தான் வரலாறு சொல்கிறது பல நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு வழிவ செல்லம் எல்லாம் மதினாவிற்கு சென்றதற்கு பிறகு வலீத் மனு வலீதை அனுப்பி இரண்டு பேர்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று ஹதீஸ் சொல்லிக் காட்டுகிறது என்றால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இதற்கு பிறகுதான் சுஹைப் அலி தஆலா ஹிஜரத்திற்கு புறப்படுகிறார் இந்த சுஹைப் அலி தஆலா ஹிஜரத்திற்கு செல்கிற நேரத்தில் துரத்னா குதிரையில சுஹைபை கொல்வதற்காக ஹிஜ்ரத்து செல்கிறாரா சுஹைப் சுவைபர் அலி அல்லா தன்னுடைய வாழை எடுத்து சொன்னார்கள் மக்காவிலேயே பெரிய பணக்காரன் நான் தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என் பொருளாதாரம் முழுக்க நீங்கள் கொள்ளுங்கள் என் பொருளாதாரம் முழுக்க நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்னை மதீனாவிற்கு செல்ல விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் பொருளுக்கு ஆசைப்பட்டார்கள் சுகைவை விட்டு விடுகிறார்கள் சுகைவின் பொருளாதாரத்தை பங்கு வைக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் ரபிக சுகைப் ரபிக சுகைப் ரபிக சுகைப் சுகைபுக்கு அல்லா ஏராளமான லாபத்தை கொடுத்து விட்டான் சுவைப் அலி அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்தை சென்றார்கள் இப்படியே தொடர்ந்து ஹிஜ்ரத்து நடந்து கொண்டிருக்கிறது பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள் எல்லோரும் மதீனாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள் ஒரு நாள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய ஏவலுக்காக பெருமானார் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கிறது மறுபக்கம் ஒரு பெரிய மஷூரா நடக்கிறது ஒரு பக்கம் அல்லாஹ்வின் திட்டம் மறுபக்கம் அபூஜகிலின் திட்டம் தாரும் நதுவா ஒரு கூட்டம் நடக்கிறது தாரும் நதுவாவில் நடக்கிற கூட்டம் குறைசிகளின் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் இந்த முகம்மதின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது முகம்மதை என்ன செய்யலாம் பொதுவாகவே அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கும் இருக்கிறது ஒரு கூட்டம் ஆரம்பமானால் அதற்கு ஒரு தலைவர் தேவை இந்த கூட்டத்திற்கு தலைவர் யார் என்று தாரும் நதுவாவிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நஜிது நாட்டிலிருந்து ஒரு வயசான கிழவனின் தோற்றத்திலே இபிலிசே வந்தான் வரலாறு சொல்கிறது இபிலிசே நஜிது நாட்டு ஷேக்கினுடைய குடுகுடு தோற்றத்தில் வருகிறான் இவர்தான் தலைமை ஏற்பதற்கு தகுதியானவர் என்று இபிலிசை தலைமைக்கு வைக்கப்படுகிறது ஒவ்வொருவரும் கருத்து சொல்கிறார்கள் அதில் அபுல் பக்தரி என்ற கயவன் சொன்னான் அந்த முகம்மதை வீட்டுச் சிறையில் வைக்கலாம் வீட்டுச் சிறையில் வைக்கலாம் அவர் வெளியே செல்ல முடியாது இல்லையா அதனால் முகம்மதிடத்திலிருந்து சமுதாயத்தை காக்கலாம் உடனே இந்த இபிலிசு சொன்ன வார்த்தை வீட்டு சிறையில் வைத்தால் மட்டும் என்ன குறைசிகள் விட்டு விடுவார்களா அவர்களின் சொந்த பந்தங்கள் நம்மை உதைத்து அவரை காப்பாற்றி விடுவார்கள் வீட்டுச் சிறை ஒன்றும் சரியான மருந்து அல்ல என்று சொல்ல இன்னொரு பக்கத்திலிருந்து அம்ரிபுனு ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய கயவன் சொல்லி காட்டுகிறான் அவரை நாடு கடத்தி விடலாம் மக்காவுடைய இருக்கக்கூடாது நாடு கடத்தி விடலாம் இந்த இபிலிசு சொல்லுவான் அவரை நாடு கடத்தினால் மட்டும் விட்டு விடுவாரா அடுத்த நாட்டுக்கு சென்று இஸ்லாத்தை சொல்லி அவர்களோடு சேர்ந்து நம்மின் மீது படையெடுத்து நம் நாட்டுக்கே பிடித்துக் கொள்வார் முகம்மது சாதாரணமானவர் அல்ல அதனால் இபிலீசுக்கு தெரியும் இல்லையா இபிலீசாலேயே மோத முடியவில்லை என்கிற அளவிற்கு திறமை பெற்ற பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இபிலீசு சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம் இதுவும் சரியான யோசனை அல்ல மூன்றாவதாக அமைதியாக கூட்டத்திலிருந்து அபூஜையில் எழுவான் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்பான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய அபூஜைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அபூஜைகள் எல்லாம் பயன்படுத்துறது இந்த இளைஞர்களைத்தான் பயன்படுத்துவார்கள் அந்த அபூஜைகள் எழுவான் எழுந்து சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞனை தேர்ந்தெடுப்போம் தனியா ஒரு குடும்பத்துக்காரன் சேர்ந்து பொம்மனை கொலை செஞ்சா பிரச்சனை முகமதின் குடும்பத்தார்கள் சேர்ந்து கொள்வார்கள் நூறு குடும்பம் ஒன்று சேருவோம் நூறு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் வர வேண்டும் முகம்மதை கொள்ள வேண்டும் யார் கொன்றார் என்று யாருக்கும் தெரியாது அதனால் இதை விட சிறந்த ஆலோசனை வேறொன்றும் இருக்க முடியாது என்று அபூஜையில் சொல்ல நஜிர் நாட்டு கிழவன் ஏறி கிழவன் இந்த யோசனையை இதுதான் சரியான யோசனை என்று எழுந்து குதித்ததாக வரலாறு சொல்கிறது இப்ளீஸுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் அன்னைக்கு பயங்கரமான ஆனந்தம் அபூஜைகள போல நண்பர்களை நாம உருவாக்கி வச்சிருக்கிறோமேங்கிற ஆனந்தம் கடுமையான ஆனந்தத்தில் ஆடுவான் இந்த யோசனையை எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லம் அன்னவர்களுடைய வீட்டை சுற்றிலும் நூறு இளைஞர்கள் அம்போடும் கம்போடும் வில்லோடும் வாளோடும் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே வெளியே வருகிற பொழுது தலையை மட்டும் கொண்டு வர வேண்டும் யார் கொண்டு வருகிறாரோ அந்த இளைஞர்களில் பரிசு வேறு யார் கொண்டு வருகிறாரோ அந்த இளைஞனுக்கு செந்நிற ஒட்டகைகள் நூறு பரிசு எப்படி இருப்பான் இளைஞனை சும்மா கொண்டு வந்தாவே ஆடுவான் நூறு ஒட்டகை பரிசு எல்லோரும் துள்ளுகிறார்கள் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களிடத்திலே கொடுக்கவில்லை மலக்குகளிடத்திலும் கொடுக்கவில்லை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் பெருமானார் செல்லல்லாஹு அலி ஒல்லாஹு யாசி முகமின் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை மட்டும் உலகத்திலே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா நாயகமே உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நானே எடுத்திருக்கிறேன் அல்லாவின் கண்ணை மறைக்க முடியுமா அல்லாவின் கண்ணை முறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்தில் கத்தி இறங்குமா அன்புக்குரியவர்களே இங்கு ஒரு யோசனை நடக்கிறது நூறு இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டை முற்றுகை தொழுகை இடுவது என்று ஒரு மஷூரா நடத்துகிறார்கள் அங்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று இரவு நீங்கள் புறப்படலாம் இன்று இரவு நீங்கள் புறப்படலாம் பெருமானா செல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அபுபக்கர் அலி அல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள் அபுபக்கர் இன்று இரவு நாம் ஹிஜரத்து செய்ய போகிறோம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்ல போகிறோம் என்று ஒரு வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள் பெருமானா செல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அலி அலி அல்லாஹ் இடத்திலே சொன்னார்கள் இன்று இரவு வீட்டிலே என்னோடு நீ தங்கிக்குள் இன்று இரவு நான் புறப்பட்டு விடுவேன் நீ மறுநாள் காலை அமானித பொருட்கள் குஃபார்களுக்குரிய அமானித பொருட்கள் பெருமானாரிடத்திலே கொடுத்து வைத்த பொருள்கள் இதையெல்லாம் யார் யாருக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக சொல்லிவிட்டு நீ இதையெல்லாம் விட்டு என்னை குபாவிலே வந்து நீ சந்தி நீ குபாவிலே சந்திப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நாயகம் எந்த நேரத்திலே வருகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லவில்லை இரவு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பலாம் என்று நினைக்கிறார்கள் கதவை திறந்து பார்க்கிறார்கள் நூறு வீரர்கள் வில்லோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லத்தினுடைய தலையை எடுப்பதற்கு வில்லோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூறு வீரர்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள் ரபுல் நூறு வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் போய் சேருவேனா அல்லாஹ் சொல்லுவான் ஐதீகம் சத்தம் என்ற ஆயத்தை ஓதி மண்ணை எடுத்து தூவுங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள் மண்ணை எடுத்து தூவுகிறார்கள் வரலாறு சொல்லுகிறது நூறு இளைஞர்களும் விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள் எல்லாம் முடிச்சுதான் இருக்கிறான் யாருக்குமே பெருமானார் தெரியவில்லை தூங்கல எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் விழித்துக் கொண்டே வழிவிடுகிறார்கள் பெருமானார் செல்லா அலைஹி புறப்பட்டு அபுபக்கர் அலி தஆலாவினுடைய வீட்டின் கதவை தட்டலாம் என்று தட்டுகிறார்கள் கதவு திறக்கிறது அபுபக்கர் அலி எல்லாம் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாயகம் கேட்கிறார்கள் என்ன அபுபக்கர் இரவு முழுவதும் நீ தூங்கவில்லையா இரவு ரெண்டரை மூணு மணிக்கு போறாங்க இரவு முழுவதும் நீ தூங்கவில்லையா நாயகமே இன்று இரவு நான் வருகிறேன் என்றுதான் நீங்கள் சொன்னீர்களே தவிர எந்த நேரம் என்று சொல்லவில்லை நீங்கள் வருகிற நேரத்தில் நான் தூங்கிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் மாட்டிக்கொள்ளுவேன் அதனால் நான் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டே நிற்கிறேன் நாயகமே விழித்துக் கொண்டே கொண்டே நிற்கிறேன் நாயகமே என்று சொல்ல கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் தன்னுடைய அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலாவை அழைத்துக் கொண்டு எங்கே வாகனம் என்று கேட்கிறார்கள் இரண்டு வாகனங்களை அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா தயார் வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் எதுல் ஒல்யா ஹைரூமின் எதிர் எதி ஓசி ஒட்டகத்திலே செல்லவில்லை பெருமானார் இந்த ஒட்டகத்திற்கான பணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லா நாயகமே மார்க்கத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்தனா இப்பொழுது உங்களிடத்திலே நான் காசை வாங்குவதா இல்லை இல்லை இந்த காசை நீ பிடித்துக்கொள் ஒட்டகம் என்னுடைய ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்று அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவிற்கு பணத்தை கொடுத்து ஹுமான் நபிகள் போமான் சல்லல்லாஹு அலைவ செல்ல அவர்கள் பயணம் புறப்படுகிறார்கள் இரண்டு பேர்களும் இரண்டு ஒட்டகத்திலே செல்லுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா வழிகாட்டுவதற்காக ஒரு காபிர் ஒரு வழிகாட்டியை பிடித்திருக்கிறார்கள் இதை வைத்துத்தான் இன்றைக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது டிரைவர்களை காபிராக வைக்கலாம் முஸ்லிக்காக வைக்கலாம் வழிகாட்டிகளாக காபிர்களை வைக்கலாம் நம்முடைய கடைகளிலே நம்முடைய இந்த ஒரு ஹதீஸை தான் நம்முடைய எல்லா புத்தகாக்களும் முஃப்திகளும் விளக்கம் சொல்லுகிறார்கள் நம்முடைய வழிகாட்டியாக நமக்கு வேலையாளாக குஃபார்களையும் முஸ்லிக்கின்களையும் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு அழகான உதாரணமாக இதை காட்டுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவர்களும் வழிகாட்டியாக அந்த வழிகாட்டி எவ்வளவு பெரிய வழிகாட்டி பார்த்தீங்களா சொல்லிக் கொடுத்தாலோ கழுத்தை எடுத்து கொடுத்தாலோ நூறு ஒட்டகைகள் பரிசு ஆனா அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க ரசூலுல்லா பரிசு அந்த காவிரிக்கு என்ன கொடுத்துட போறாங்க பரிசு ஆனாலும் நம்பிக்கை நம்பிக்கையான வழிகாட்டியை அபுபக்கர் அலியல்லாஹு தஆலா என்பவர்கள் வைத்திருந்தார்கள் மூன்று பேர்களும் சேர்ந்து செல்லுகிறார்கள் வழிகாட்டிட்ட சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த இடத்திற்கு வருவோம் அங்கிருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வழிகாட்டி ஒட்டகத்தோடு புறப்பட்டு விடுகிறான் சவுரு குகையிலே மதினாவுக்கு நேர் எதிர் திசையில் இருக்கிறது எல்லோரும் மதினாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் முகமது மதினாவிற்கு தான் செல்லுவார் என்று எல்லோரும் தேடுகிறார்கள் எதிர் திசையிலே சவுரு குகைக்கு ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லா வலிவு செல்லம் செல்லுகிறார்கள் கடுமையான புதர்கள் நிறைந்த குகை பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி செல்லத்திற்கு முன்னால் அபுபக்கர் அலி அல்லாஹு இரவு நேரத்தில் அழைத்து செல்லுகிற பொழுது அவர்கள் அழைத்து சென்ற விதத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் முன்னால் செல்லுவார்களாம் பின்னால் வருவார்களாம் சுற்றி சுற்றி வருவார்களாம் பெருமானாருக்கு முன்னால் செல்வார்களாம் பின்னால் வருவார்களாம் சுற்றி சுற்றி வருவார்களாம் ஏன் அபுபக்கரே என்று கேட்கிற பொழுது நாயகமே எதிரிகளின் மூலமாக உங்களுக்கு முன்னால் தீங்கு வரும் என்று நினைத்தால் நான் முன்னால் ஓடுகிறேன் பின்னால் வந்துவிடும் என்று நினைக்கிறேன் பின்னால் வருகிறேன் இடையிலே சைடிலே வரும் என்று நினைக்கிறேன் சுற்றி சுற்றி வருகிறேன் நாயகமே ஒரு தீங்கு நடப்பதாக இருந்தால் அது எனக்கு வர வேண்டுமே தவிர உங்களுக்கு வந்து விடக்கூடாது நாயகமே உங்களுக்கு வந்து விடக்கூடாது நாயகமே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்தையே உங்களுக்கு அமானிதமாக கொடுத்தான் ரப்பே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகமே உங்களுக்காக நாயகத்திற்காக அல்லாஹ் அர்ப்பணித்திருக்கிறான் ஆனால் நாயகமே எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா உங்களையே என்னிடத்தில் அமானிதமாக கொடுத்து விட்டார் ஒரு நாள் பெருமானார் அபூபக்கருக்காக அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா உமான் நபிகள் கோமானை எப்படி காத்திருப்பார்கள் சவுறு குகை உள்ளே பாம்புகளின் புதர்களாக இருக்கிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உள்ளே செல்லுகிறார்கள் ஒவ்வொரு புதராக அடைக்கிறார்கள் ஒவ்வொரு புதராக அடைக்கிறார்கள் பெருமானாரை அமர வைக்கிறார்கள் ஒரு புதரை அடைப்பதற்கு துணி இல்லை தன் கையை வைத்து அடைத்துக் கொள்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் பிறகு தன் காலை வைத்து அடைக்கிறார்கள் மாற்றி மாற்றி அடைத்துக் கொள்கிறார்கள் கடுமையான தூக்கத்தில் இருக்கிற பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரே உன் மடியில் தலை வைத்து படுக்கலாம் வேண்டுமா என்று கேட்கிறார்கள் கடுமையான பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லும் தூங்கி பல நாட்கள் கஷ்டங்கள் பல கஷ்டங்கள் பல உன் மடியில் நான் தலை வைத்து படுக்கவா என்று கேட்கிற பொழுது அபுபக்கர் அலி அல்லாஹுத்தாலா இதற்காகத்தான் இந்த மடி காத்திருக்கிறது நாயகமே உங்களுக்கு இல்லையா நாயகமே படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல இந்த நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹுவை பாம்பு தீண்டுகிறது விஷம் ஏறுகிறது நாம இருந்தால் கூப்பாடு போட்டிருப்போம் ஆனால் பெருமானார் கண் விழித்து விடக்கூடாது இப்படி ஒரு தோழரை உலகம் கண்டதே இல்லை நான் மறித்தால் பரவாயில்லை என் தோழரின் உறக்கம் கிடக்கூடாது என்று பெருமானார் செல்லல்லாகு அழிவு செல்லம் அன்னவர்களை காக்கிறார்கள் கண்ணிலிருந்து தன்னை அறியாமலே கண்ணீர் துளி ஒன்று பெருமானார் செல்லல்லாகு அழிவு செல்லம் கண்ணத்தில் விழுகிறது பெருமானால் விரிக்கிறார்கள் முகமெல்லாம் மாறி போயிருக்கிறது என்ன அபுபக்கரே என்று கேட்கிற பொழுது நபியே நாயகமே பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாறுகள் எழுதுகிறது பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா உங்களை பார்க்கும் ஆசையில் கடித்த பாம்பை கூட அவுபக்கு திட்டியதாக வரலாறு இல்லை என்ன பாம்பு கடித்திருச்சு அடிச்சு நொறுக்கணும் நாயகமே சொல்லவில்லை பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா பார்க்கும் ஆசையில் பார்க்கும் ஆசையில் நாயகமே என்னை தீண்டி உங்களை கண்டிருக்கிறது நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானா தன் உமிழ் நீரை எடுத்து தன் உமிழ் நீரை எடுத்து அற்புதமான மருந்து உலகத்திலே பெருமானாரின் உமிழ் நீருக்கு இருக்கிற ஆற்றலை போன்று எந்த மருந்துக்கும் ஆற்றல் இல்லை பெருமானா செல்லல்லா குறைவ செல்லம் தன் உமிழ்நீரை அபூபக்கர் ரலியல்லாஹு பாம்பு கடித்த இடத்திலே தடவுகிறார்கள் விஷக்கடி இறங்குகிறது உள்ளே பெருமானா செல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களும் அபூபக்கர் எல்லாவும் இருக்கிறார்கள் குறைசிகளை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அன்றைக்கு ஒரு குறைசியும் மனுஷனா இல்லையா எல்லா குறைசிகளும் குதிரைகளாக மாறி போனார்கள் நூறு ஒட்டகம் கிடைக்குமா இல்லையா சாதாரணமா நம்ம ஸ்ரீதேவியில ஒரு சலுகை ஒரு புடவை வாங்கினா ரெண்டு புடவை வாங்கினா ஒரு காயின்ஸ் போட்டான்னு வச்சுக்கோங்க இங்க யாராவது இருப்போமா நூறு ரூபாய் புடவை ரெண்டு வாங்கினா ஒரு பவுன் நாணயம் சொன்னாக்கா ஒரு ஆள் இருக்குமா எல்லாம் பறந்துவிடும் விடும் அன்றைக்கு நடந்த நிகழ்வும் அதுதான் யார் பெருமானாரை கண்டுபிடித்து சொல்லுகிறாரோ குடிச்சு கொடுக்க கூட தேவையில்லை சொல்லுகிறாரோ அவருக்கு நூறு ஒட்டகை பயிற்சி என்று சொல்ல எல்லோரும் குதிரைகளாக மாறி போனார்களாம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுல ஹக்கீம் ஒரு ஆள் ரொம்ப வித்தியாசமான ஆள் பாத அடிகளை வைத்து ஆய்வு செய்யக்கூடியவன் பாத அடிகளை வைத்து ஆய்வு செய்யக்கூடியவன் இவனை பிடிச்சிட்டு வந்தான் எப்படியா இருந்தாலும் நடந்து போயிருக்கணுமா இல்லையா பாத அடிகளின் மூலமாக ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து பெருமானார் தங்கி இருக்கிற குகைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார் கீழே குனிஞ்சு பார்த்தா இங்க குகை இருக்கிறது நின்று கொண்டிருக்கிறார்கள் குனிந்தால் முகமது அபுபக்கர் அலி எல்லாம் தெரிந்து விடுவார்கள் அபுபக்கர் நாயகம் சொல்லுகிறார்கள் நாயகமே முடிஞ்சு போன கதை முடிஞ்சு போச்சு கால் தெரிகிறது நாயகமே இந்த நேரத்திலே தான் நல்லாக சோதித்து பார்த்தான் இந்த சோதனையிலும் அல்லாஹ்வை நினைக்கிறாரா சமுதாயத்துக்கு கொடுத்த பெரிய பாடம் இது கடுமையான கஷ்டம் தொழில் போனது பிள்ளைகளுக்கு கஷ்டம் தொந்தரவு உடலிலே நோய் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அல்லாஹ் அடைகிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என் அடியான் நான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம் நான் தானே கஷ்டத்தை கொடுத்தேன் கொடுத்தோம் அல்லாஹ் அல்லாஹ் என்கிறானே என் அடியானை நான் காப்பாற்றாமல் வேறு யாரடா காப்பாற்றுவது வழக்குகளை அழைப்பான் உதவும் கிழவனுக்கு என்பான் இதுதான் பெருமானாருக்கு நடக்கிறது பெருமானார் சொல்லுகிறார்கள் அபூபக்கரே நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நாம ரெண்டு பேரும் மட்டும் குகைக்குள்ள இல்ல அல்லாஹ் இருக்கிறான் மூன்றாவதாக அல்லாஹ் உடனே வேலை செய்யறான் புறாக்கள் கூடு கட்டுகிறது அதற்கு மேல சிலந்திகள் வலை பின்னுகிறது வந்த அறிவாளி சாதாரண ஆள் இல்ல கணக்கு போட்டு சொன்னா இந்த கொகக்குள்ளதான் முகமது இருக்கிறார் என் கணக்கு என்னைக்குமே தப்புனதில்லை அபூஜைகள் சொல்றான் முட்டா பயில கீழே குனிய விட நல்லா இதுதான் நல்லா கீழே குனிஞ்சா பெருமானார் மாட்டிக்கொள்வார்கள் ரபுல் ஆலமீன் கீழே குனிய விடவில்லை அபூஜைகள் சொல்லுவான் எவனாவது நம்புவானா உன்னைய போய் பெரிய நட்சத்திர வணங்கி நட்சத்திர என்றெல்லாம் நிறைய நம்ம பாஜையில சொல்றதா வேற மாதிரி சொல்லணும் உன்னை போய் அழைத்து வந்தேனே புறாக்கள் கூடு கட்டி இருக்கிறது அன்கபூத்துகள் எட்டுக்கால் பூச்சி வலை பண்ணி இருக்கிறது ஒருவர் உள்ளே சென்றிருந்தால் இதெல்லாம் இருக்குமா உனக்கு என்ன வைத்தியம் முடித்திருக்கிறதா அடுத்தும் அவன் சொன்னான் இங்குதான் முகம்மது இருக்கிறார் அப்படி இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்கணும் அல்ல நான் முகம்மதா இருக்கணும்னா என் கணக்கு சரி இங்கு தான் முகம்மது இருக்கிறார் இல்லை என்றால் நீ முகம்மது அல்லது நான் முகம்மது அபூஜகிலே உனக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சு போச்சு அதனால நீ முதல்ல கீழே இறங்கி வா உனக்கு ஒரு வைத்தியத்தை பார்க்கலாம் நாளை கீழே கூட்டு வந்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுகிறார் பெருமானார் செல்லல்லாஹ் அலைவசலத்தின் அருமை தோடர் எப்பொழுதுமே எட்டுக்கால் பூச்சியை பார்க்கிற பொழுது சொல்லுவார்களாம் அபுபக்கர் அலி அல்லாஹு நீயும் நானும் ஒன்றப்பா நீயும் நானும் ஒன்றுதான் நீயும் பெருமானாரை பாதுகாப்பதற்காக உன் உயிரை கொடுக்க தயாரானாய் நானும் முகம்மதை பாதுகாக்க என் உயிரை கொடுக்க தயாரானேன் ஆனாலும் என்னை விட உனக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் உன்னை கொன்றால் தான் குகைக்குள் வந்து என்னை கொல்ல முடியும் ஆக நாயகத்தின் பாசத்தில் என்னை விட நீ முந்திக் கொண்டாய் அன்கபூ பெருமானார் அதனால்தான் அன்கபூத்தி அடிக்காதீர்கள் என்றார்கள் நபிக்கு உதவி அன்கபூத்தி அடிக்க வேண்டாம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் மூன்று நாள் இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா அந்த மூன்று நாளும் பெருமானாருக்கு உணவு கொண்டு போகிற பொறுப்பை எடுத்தது ஒரு ஆணல்ல ஒரு பெண் தான் இஸ்லாத்தின் துவக்கம் இஸ்லாத்தின் வளர்ச்சி இஸ்லாத்தின் வேகம் எல்லாம் பெண்ணால் இன்றைக்கு அந்த பெண்ணால் இஸ்லாத்திற்கு அழி இதுதான் நவலம் அஸ்மார் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாரை காணவில்லை கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நூறு வீரர்கள் வீட்டை சுத்தி நிக்கிறான் காலையில முகமது வருவாரு வருவாரு வருவாரு வருவாருன்னு பார்த்தா உள்ள கதவை திறந்து பார்த்தா அலிரலி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அலிரலி எல்லா தான் இருக்கிறாங்க எப்படியும் முகம்மதுக்கு யாராவது சாப்பாடு கொண்டு போகணுமா இல்லையா யாரென்று கண்டுபிடித்து விடலாம் நேர அபுபக்கர் அலி அல்லாவின் வீட்டுக்கு செல்ல அஸ்மா இருக்கிறார்கள் கண்ணத்தில் அரைகிறான் அபூஜகில் அரைந்து கேட்கிறான் யார் முகம்மதுக்கு பொறுப்பு அஸ்மா சொன்ன வார்த்தை முகம்மதுக்கும் உனக்கும் அல்லாதான் பொறுப்பு என்றார்கள் அடி வாங்கியும் கூட அந்த அஸ்மாவின் வீரம் குறையவில்லை அரபுகளின் கண் அத்தனையிலும் மண்ணை தூவி அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா இரண்டு பட்டைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உணவை கொண்டு செல்வார்கள் மூன்று நாள் உணவு கொடுக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்கள் வீர மங்கை அஸ்மா பெருமானார் பேர் வைத்தார்கள் தாத்தும் நித்தாக்கையின் ரெண்டு பட்டைக்கு சொந்தக்காரி பெரிய பெல்ட் போட்டு தான் போவாங்களாம் ரெண்டு பட்டைக்கு சொந்தக்காரி என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைக்கிறார்களே அந்த வீரம் இஸ்லாத்தை காப்பதில் இருக்கிற வீரம் அன்றைக்கு இருந்த பெண்களை போன்று இன்றைக்கு இருந்திருக்கிறதா இஸ்லாத்தை விட்டு போவதற்கு வீரம் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிறது துணிந்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இன்னும் அந்த பெண்களுக்கு மார்க்கம் கொடுக்கவில்லை மூன்று நாள் உணவு கொடுக்கப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு இணைவு செல்லம் மூன்று நாளைக்கு பிறகு பயணத்தை தொடர்கிறார்கள் முடு புகைரா பெருமானார் செல்லல்லாஹு அழைவ செல்லம் அபுபக்கர் அலி அல்லாஹோடு சேர்ந்து வருகிறார்கள் வழிகாட்டியும் வருகிறார்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு நிறைய அதிசயங்களை பார்க்க முடிகிறது சுராக்கா பெருமானார் செல்லல்லாஹு அழைவ செல்லம் செல்வதை பார்த்து விட்டார் பெருமானாரை பிடித்துக் கொடுத்தான் நூறு ஒட்டகம் பறித்து வேகமா போறான் முகம்மத பார்த்துட்டான் பிடிக்கலான்னு போனா காலை பூமி இழுக்கிறது முகம்மதை விட்டு விடு முகம்மதை விட்டு விடு உன்னை நான் பிடிக்க மாட்டேன் பெருமானார் இறக்க குணம் கொண்டவர்கள் நம்ம நாம இருந்தா என்னையவா கொல்ல வர்ற நாயை சாவுடா என்று சொல்லி பூமிக்கு ஆணை போட்டுருவோம் இவனை விடவே விடாத நான் மதினாக்கு போற வரைக்கும் விடாத ஆனால் பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லும் பூமிக்கு உத்தரவிடுகிறார்கள் விட்டு விடு என்கிறார்கள் மீண்டும் துரத்துகிறார் மீண்டும் துரத்துகிறார் நூறு ஒட்டகை விடுமா மனம் மீண்டும் துரத்துகிறார் பெருமானார் மீண்டும் ஆணையிடுகிறார்கள் மூன்றாவது முறை துரத்துகிறார் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் பிடிக்க சொல்லுகிறார்கள் மீண்டும் பூமிக்கு ஆணை மூன்று முறை மன்னிக்கிறார்கள் அப்பொழுதுதான் சுராக்கா வந்து சொன்னான் என்னிடத்திலே வேகமாக செல்லுகிற ஒட்டகம் இருக்கிறது முகம்மது என்னிடத்திலே நிறைய ஆட்டு மந்தைகள் போகிற வழியில் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முகம்மது பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் லெஞ்சம் வாங்க பிரியப்படவில்லை பெருமானார் செல்லல்லா ஒளிவன் கஷ்டத்திலே கூட கஷ்டத்திலே கூட பெருமானார் செல்லல்லா ஒளிவன் செல்லம் சொன்னார்கள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆனால் என்னை பிடிக்கிற அளவிற்கு நீ வந்ததற்காக நான் உனக்கு பரிசு தந்து விட்டு செல்கிறேன் பெருமானார் செல்லல்லா ஒளிவன் செல்லம் சொன்னார்கள் நூறு செந்நிற ஒட்டகைகள் தருவதாக அபூஜையில் சொன்னான் ஒரு நாள் கிடைக்கும் கிஸ்ராவினுடைய கிஸ்ராவினுடைய தங்க காப்புகள் உனக்கு கிடைக்கும் இரண்டு தங்க காப்புகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முகமது சாதிக் முகமது அமீன் சொல்லிவிட்டால் நடக்கும் என்று சொல்லி சந்தோஷமாக சுராக்கா திரும்பி வருகிறார் வருபவர்களிடத்தில் எல்லாம் சொன்னார் முகமது பாத்தியா முகமது நீங்க ஒரு ஆளையே பார்க்கல முகம்மதை பார்க்கவில்லை வீணாக தேடாதீர்கள் முகம்மதை பார்க்கவில்லை வீணாக தேடாதீர்கள் பாதையை மாற்றுகிறார்கள் காலம் கடர்கிறது பெருமானார் சுராக்காவுக்கு வாக்கு சொல்லிட்டு நாயகம் மூத்தா போயிட்டாங்க அபுபக்கர் அலி எல்லாம் மூத்தாகி விடுகிறார்கள் உமர் அலி அல்லாவின் காலத்திலே கிசரா நாட்டு மன்னர் வெற்றி கொள்ளப்படுகிறார் கிசராவினுடைய காப்புகள் வருகிறது ஒரு காப்பு வருகிறது பெருமானார் செல்லல்லா அதே நேரத்தில் பெருமானார் சொன்ன அந்த செய்தி உமர் அலி அல்லாவுக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு காப்பை கொடுத்து அனுப்புகிறார்கள் யாருக்கு அன்புக்குரியவர்களே பெருமானார் சொன்னதுல ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கு காப்பு வராம மூத்து வரார் இல்லையா நாயகம் சொல்லிவிட்டார்கள் சக்கராத்து ஹால்ல படுத்திருக்கிறார் சுராக்கா சக்கராத்து ஹால்ல படுத்திருக்கிறாரு எல்லாரும் எப்ப நீ போவ எப்ப நீ போவ மண்டையவே போட மாட்டேங்கிறியே என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுராக்கா சொன்னார் அந்த நேரத்திலும் முகம்மது சொல்லி இருக்கிறார் கிஸ்ராவினுடைய ரெண்டு காப்பு வராம நான் மௌத்தா போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு அதனால் எனக்கு இப்ப எல்லாம் இஸ்ராயல் வரமாட்டாரு எப்ப காப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் இஸ்ராயல் வருவார் ஒரு காப்பு போகிறது சுராக்காதை அதை பார்த்து விட்டு கிரிக்கிறார் என்ன கொஞ்ச நாள் எனக்கு வாழ்வு இருக்கிறது என்கிறார் அதான் காப்பு வந்துச்சு போச்சு நீ போயிட வேண்டியதானே என்றெல்லாம் எல்லோரும் கேட்கிற பொழுது அவர் சொன்னார் சுராத்தா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இரண்டு காப்பு என்று பெருமானார் சொன்னார்கள் இரண்டு காப்பு வராமல் நான் கபருக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்ல அதற்கு பிறகு இன்னொரு காப்பும் வருகிறது உமர் அலி கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த ரெண்டையும் சுராக்கா விற்கிற பொழுது அந்த அந்த ரெண்டு காப்புகளையும் விற்கிற பொழுது அன்றைய அன்றைய நாளில் நூறு ஒட்டகைகளின் விலையை அந்த ரெண்டு காப்புகளுக்கும் கொடுத்தார்களாம் நூறு ஒட்டகையின் விலையை சுராக்கா சொல்லுவார் அன்பு நாயகம் செல்லல்லாஹு அழிவு செல்லம் அன்றைக்கு நூறு ஒட்டகம் அன்றைக்கு நூறு ஒட்டகம் பிடித்து கொடுத்திருந்தால் எனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் பெருமானாரை காப்பாற்றியதால் ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு விடுதலை கிடைத்தது ஆனால் எனக்கு நூறு ஒட்டகை கிடைத்திருக்கிறது என்று சுராக்கா சந்தோஷப்பட்டார் என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே சுராக்கா ரலியல்லாஹு தஆலா பிறகு ரலியல்லாவாக மாறுகிறார்கள் சுராக்காவை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் புறப்பட்டு செல்கிறார்கள் கடுமையான பசி முதல் முதலாக பொதுவாகவே கிராமங்கள்ல அன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அறிவை பற்றி சொல்வதாக இருந்தால் உம்மு மாபதை தான் சொல்லுவார்கள் ஆடு மேய்க்கிற பெண்மணி உம்மு மாபத் இந்த உம்மு மாபதிடத்திலே அபுபக்கரல் எல்லா சென்று கேட்கிறார்கள் என்னோடு ஒரு பெரிய மனிதர் வந்திருக்கிறார் கடுமையான பசியில் இருக்கிறார் அவருக்கு ஆட்டு பால் கொடுத்தால் அவர் சாப்பிட்டுக் கொள்வார் உம்மும் அகமது சொன்னார் எங்களிடத்தில் இருக்க ஒரு ஆடு அதுவும் ஆண் அண்டாத ஆடு பாலிகாகாத ஆடு பால் கொடுக்காத ஆடு இல்லை இல்லை எங்கள்கிட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவர் கை வச்சாலே பால் கொடுக்கும் உம்மு மகபத் அப்படி ஒரு மனிதரை நானும் பார்க்க வேண்டும் வா என்று அழைத்து செல்ல பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்ல மன்னவர்கள் ஆடு அண்டாத ஆண் அண்டாத அந்த ஆட்டினுடைய மடுவிலே கை வைக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அலைவ செல்லம் பால் கொடுக்கிறது பால் கொடுக்கிறது இருந்தது பெருமானாரும் குடிக்கிறார்கள் அபுபக்கர் அல்லாஹு தஆலா கணவர்களும் குடிக்கிறார்கள் உடன் வந்த அடிமையும் குடிக்கிறார் உடன் வந்த வழிகாட்டியும் குடிக்கிறார் எல்லோரும் குடித்துவிட்டு அந்த உம்மு மாபதுக்கும் கொடுக்கிறார்கள் உம்மு மாபது குடித்துவிட்டு சொல்லுகிறார்கள் நான் இது மாதிரி ஆட்டுப்பால் குடிச்சதே இல்லை மாதிரி ஒரு பாலின் சுவை நான் கண்டதே இல்லை அதே இடத்திலே உம்மு மஹமத் இஸ்லாத்தை தழுவுகிறார் பெருமானார் செல்லுகிற வழியில் கூட அற்புதங்களை காட்டிக் கொண்டு செல்கிறார்கள் செல்லுகிற பொழுது பரீதா பரீதா பரீதத்தின் அசலம் என்று சொல்லக்கூடிய சகாவி குடும்பத்தோடு வருகிறார் அவர்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்கிறார் லஸ்தான் வருகிறார் அவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தினங்களுக்கு பிறகு மசிதே குபாவை அடை அடைகிறார்கள் மசிதை குபாவை அடைகிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒளிவ செல்லத்தினுடைய தோழர்கள் எல்லாம் வீட்டிருக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் வீட்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒளிவ செல்லம் அங்கு சென்று அமர்கிறார்கள் அந்த இரவிலே அலியுன் கரம் அல்லாஹ் அன்னவர்கள் வருகிறார்கள் அமானிதத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு காலெல்லாம் வீங்கி போய் பெருமானா செல்லல்லாஹ் அழிவ செல்லம் அவர்களின் மடியிலே வந்து படுக்கிறார்கள் மடியிலே படுக்கிற பொழுது பெருமானார் கேட்கிறார்கள் நூறு பேர்கள் அம்பும் கம்புமாக வில்லும் வேலுமாக இருந்தார்களே அழியே அன்று இரவு உனக்கு தூக்கம் வந்ததா என்று கேட்க அஞ்சா நெஞ்சம் கொண்டு அடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நன்றாக உறங்கினேன் நாயகமே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தூங்கினேன் நாயகமே எதனால் சந்தோஷமாக தூங்கினார் நீங்கள் போகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீர்கள் நாயகமே நாம் இருவரும் குபாவில் சந்திக்கலாம் என்று சொன்னீர்கள் நாயகமே குபாவில் சந்திக்கிறவரை எனக்கு உயிர் இருக்கும் என்று நம்பினேன் நாயகமே நாயகத்தின் மீது கொண்ட நம்பிக்கை அதனால் நிம்மதியாக தூங்கினேன் நாயகமே என்று அலிரடி அல்லாஹு தஆலா சொல்ல பெருமானார் தன் உமிழ் நீரை எடுத்து அலிரடி அல்லாஹ்வினுடைய காலில் தடவுகிறார்கள் அலிரடி அல்லாஹு தஆலாவினுடைய கால் வீக்கம் நீங்குகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அங்கு சில தொழுகைகளை நடத்துகிறார்கள் அதற்கு பிறகு பெருமானார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவோடு மதினாவிற்கு செல்லுகிறார்கள் மதினாவிலே ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெருமானாரின் வருகைக்காக ஆரவாரத்தோடு இருக்கிறார்கள் அண்ணல் பெருமானாரை காண வேண்டுமே என்று மதினாவாசிகள் எல்லாம் புலகாஞ்சிரம் அடைகிறார்கள் ஒரு ஆங்கிலத்தோடு இருக்கிறார்கள் பெருமானாரை பார்க்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு சிறுவர்கள் எல்லாம் வீட்டுக்கு மேலே ஏறி நின்றார்களாம் கூரைக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள் அந்த முத்து முகம்மதின் முகத்தை நேரடியாக பார்க்க வேண்டுமே பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்லத்தின் பேரொழியை பெற வேண்டுமே என்று நிற்கிறார்கள் சிறுவர்கள் எல்லாம் பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்லும் உள்ளே செல்லுகிற பொழுது தல அல் பத்ரு அலைனா என்ற பாடல்களை படிக்கிறார்கள் ஆனால் செல்லுகிற நாயகம் செல்லுகிற நாயகம் ஒட்டகத்தின் மேலே அபுபக்கர் இருக்கிறார்கள் கீழே பெருமானார் பெருமானா செல்லல்லாஹு அலைவ செல்லம் நடந்து வருகிறார்கள் நடந்து வருகிறார்கள் மேல இருக்கிற அபுபக்கர் தான் நாயகம்னு நினைச்சுக்கிட்டாங்க மாறி மாறி நடக்கிறார்கள் அவர்களின் பாரி வருகிற பொழுது மேலே அபுபக்கர் அலி இருக்கிறார்கள் மதீனாவிற்குள்ளே செல்லுகிற பொழுது அபுபக்கர் அலி கீழே குதித்து கடுமையான வெயிலாக இருக்கிறது பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்களுக்கு தன் துணியை மிதல்லாவாக தன் துணியை எடுத்து தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுதுதான் அன்சாரிகள் தெரிந்து கொண்டார்கள் வருபவர்கள் மதினாவாசிகள் தெரிந்து கொண்டார்கள் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் அடக்கத்தோடு வருகிற அந்த பேருருவம் இவர்தான் பெருமானார் செல்லல்லாக அழிவ செல்லம் என்று தெரிந்து கொண்டு ஆரவாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்திலே பெருமானாரை எங்கு தங்க வைப்பது எல்லோரும் எங்கு என் வீடு என் வீடு என் வீடு என்று அத்தனை பேர்களும் சொல்கிறார்கள் நாயகத்தை தங்க வைப்பதற்கு என் வீட்டை விட தகுதி யாருக்கும் இல்லை பெருமானார் சொன்னார்கள் அதை தேர்ந்தெடுப்பது என் ஒட்டகை என்றார்கள் என் ஒட்டகை யார்கிட்ட போய் உட்காருதோ அங்கு தங்குகிறேன் அந்த ஒட்டகத்தில் பெருமானார் ஏறுகிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தேலா நடந்து வருகிறார்கள் அபு ஐயூபுல் அன்சாரி அலி அல்லாஹு தேலான் என்னவர்களுடைய வீட்டிலே சென்று அந்த ஒட்டகை இறங்குகிறது பெருமானார் அபு ஐயூபுல் அன்சாரி வீட்டிலே தங்குகிறார்கள் அபு ஐயூபுல் அன்சாரி வீட்டிலே கீழே பெருமானார் தங்குகிறார்கள் மேலே அபு ஐயூபுல் அன்சாரி அபுபக்கர் அலி அல்லாஹு தேலா தங்குகிறார்கள் உடனே மேல போனவங்க கொஞ்ச நேரத்திலேயே கீழே இறங்கி வர்றாங்க நாயகமே எங்களால் தூங்க முடியவில்லை நாயகமே நீங்கள் கீழிருக்க நாங்கள் மேலிருப்பதா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் மேலிருங்கள் நான் கீழிருக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் செல்லல்லாஹு அலிவு செல்லம் மதினாவிற்குள்ளே நுழைகிறார்கள் மதினாவில் நுழைந்து பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவு செல்லம் செலுத்தி அரசூச்சி பெருமானாரிடத்தில் கையில் இருந்த அந்த குர்ஆனின் வலிமை இதை இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அண்ணல் பெருமானார் செல்லல்லாஹு அலிவு செல்லத்திற்கு அன்சாரிகள் இருந்ததை போன்ற சுன்னத்தை காக்கும் சுன்னத்தை காக்கும் வீரர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اتنا ما وعدتنا على على رسلك ولا تخزنا يوم لا تخلف الميعاد صلى الله تعالى وسلم خير خلقه سيدنا محمد وعاله والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم محمد صلى الله عليه وسلم سلا محمد یا وسلم